يا بني إني أرى في المنام إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر فتجدني إن شاء الله من الصابرين صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஜீவனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைக்கும் அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் صلاة سلام سموية ميلان كمنا يا محمد مصطفى صلى الله عليه وسلم அன்னவர்களையும் அன்னார் நடிப்புகளை அனுவலும் சகாத தமது வாழ்நிலை வெற்றிகளை கண்டாருமே சமாபாக்கள் சாபியங்கள் தபகுசாபியங்கள் முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும் எந்த ஒரு நாளை உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மத்தில் சிறிதோ கூலியாக கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன் பதில் செய்வானா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் அமைக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பரிசு எழுதக்கூடிய மாணவர்களே அல்லாஹுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரவசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சங்கடமான கட்டங்களிலும் நல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செக்கனும் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறே இந்த உபன்யாசத்தை கொள்ளக்கூடிய எனக்கும் இந்த உபன்யாசத்தை பயானி கேட்கக்கூடிய அல்லாஹுடைய ஐயார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நாளைய நாளே அல்லாஹ் முத்தகையுடைய பட்டியலே என்னை சேர்த்து நிலான ஜென்மம் செல்வத்தை இறைவன் தந்து அருள் புரிவானார் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் மிக்க சகோதரர்களே தாதா எங்களுக்கு இந்த உணவிலே வாழ்வதற்குரிய வழிநாட்டல்களை அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக காட்டி தந்திருக்கிறார் எனவே அல்லாவின் தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் தான் அதிலும் ஒரு மனிதனுடைய தூக்கத்திலே ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் நான் கனவாக இருக்கிறது அன்றான அல்லாஹுவின் நல்லதியார்களே கனவு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நல்ல கனவு எது கெட்ட கனவு எது எந்த கனவை பிறரிடம் சொல்ல முடியும் எந்த கனவுகளை பிறரிடம் சொல்லக்கூடாது கனவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சகாபாக்கள் கனவு கண்டிருக்கிறார்கள் நதிமார்கள் கனவு கண்டிருக்கிறார்கள் முன்னால் வாழ்ந்த காவிய உங்கள் காரிய உங்கள் முன்னால் வாழ்ந்த நிறைய மக்கள் இந்த கனவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த கனவுகளின் போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை தான் இன்றைய முத்துபாவிலே மிக குறுகிய ஒரு நேரத்திற்குள்ளே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு மிக்க சகோதரிகளே அல்லாஹு தாலா பரிசுத்த அல் குரானிலே சொல்லுகிறான் ومن آياته منامكم بالليل والنهار அல்லாஹுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான் அல்லாஹுடைய அப்பாச்சியின் உள்ளே நான் இரவிலும் பகலிலும் நீங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை காணக்கூடிய மனம் கனிமான இறைவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது அல்லாஹுடைய அத்தாட்சியை நிலம் கொள்வதுதான் இந்த கனவு என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பான அல்லாஹுவின் உதவியாளர்களே எனவே தூக்கத்திலே ஏற்படக்கூடிய ஒன்றுதான் கனவாக இருக்கிறது இந்த சமூகத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம் தூக்கம் வருவது கிடையாது அங்கும் இங்கும் துறந்து துறந்து தூங்குவார்கள் ஆனால் தூக்கம் வருவதில்லை தூக்கம் என்பது ஒரு நேமத் அருள் வெளிமானவர்களே எங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் தூக்கம் வருவதா இருந்தால் அதற்கு வேறையாக அல்லாஹிடத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதற்கான அல்லாஹுவை நடிகார்களே தூக்கத்தில் காணக்கூடிய இந்த கனவு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் பார்ப்போம் என்றால் உளவியலாளர்கள் சைக்கோலஜியிலே பாதிப்பியம் பெற்றவர்கள் சொல்லுவார்கள் கனவு என்றால் ஒரு மனித உலகத்திலே எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய எதிர்கால கனவுகள் அதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கண்மூடியதற்கு பின்னால் அந்த கனவுகளாக செயல்படும் என்பதாக உளவியலாளர்கள் சொல்லுவார்கள் கண்ணியமான இன்னொரு வகையான கனவாக இருந்தாலும் இஸ்லாம் பல வகையான கனவுகளை பேசியிருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையிலே கனவை நாம் பார்ப்போம் என்றால் கனவை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று நல்ல கனவு நல்ல கனவு என்பது அது என்று வரக்கூடிய நற்செய்தி சுப செய்தியாகும் எதிர்காலத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க உள்ள பொருட்செல்வம் குழந்தை செல்வம் பட்டம் பதவி அல்லது அந்தஸ்து அல்லது சில நல்ல காரியங்களை முன்னறிவிப்பு செய்கின்ற விடயங்களை ஒரு மனிதன் கனவாக காண்பான் கண்ணியமானவர்கள் இது ஒரு நல்ல கனவு என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது இந்த கனவுடைய நேரம் கண்ணியமான நிச்சயமாக இருக்கும் அல்லது சுபகுக்கு முன்னால் உள்ள நேரமாக இருக்கும் இந்த நேரங்களில் தான் இந்த கனவும் அதிகமாக தென்படும் ஆனால் ஏனைய நேரம் இருந்த கனவுகள் காணுவார்கள் ஆனால் அதிகமாக இந்த கனவு சாத்தியப்படக்கூடிய நேரம் சுபகுக்கு முன்னால் உள்ள அதிகாலை என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் தான் அந்த நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் நற்கனவாக இருந்தால் நல்ல சுப செய்தியாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்களை இப்படியான கனவு நான் இருந்த போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சொல்லித் தருகிறது அதை நான் பின்னால் நினைவுபடுத்துகின்றேன் இன்னொரு வகையான கனவு இருக்குது சைத்தானம் என்று வரும் கனவு அது கவலை ஏற்படுத்தும் கைச்சேற்றத்தை ஏற்படுத்தும் விவாதத்தை விட்டு இறைவனை வணங்குவதை விட்டு நீங்களை தூரமாக்கும் கண்ணியமானவர்களை இது கெட்ட கனவு என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லாமல் அதை சொல்லித்திருக்கிறது ஒரு மனிதன் கெட்ட கனவு காணுகிறான் ஒரு மனிதனுக்கு நடக்க கூடாத ஒரு விடயத்தை ஒரு மனிதன் கனவுளை காணுகிறான் ஆனால் அந்த கனவு நிஜத்திலும் கூடாது என்பதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களையும் நான் சொல்லித் தருகிறது அன்பான அல்லாவின் நலவியார்களே அல்லாஹ் சொல்லவாக அறிவு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து தீய கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லல்லாகோ அலைவசலம் அவர்களிடத்திலே கேட்கிறார் ஒரு கிராமவாசி பெருமானால் சொல்லல்லாகோ அலைவசன் அதனுடைய சபைக்கு வந்து அல்லாவின் தூதரே எனது தலை வெட்டப்பட்டு அது ஒன்றோடு போன்றும் அதை பின்தொடர்ந்து நான் செல்வதை போன்றும் ஒரு கனவை நான் கண்டேன் நாயகமே இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிறார் அல்லாஹ் சூழல்லாஹு அழகி வசல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் உன்னோடு இரவிலே விளையாடி இருக்கிறான் எனவே இதை நீ வேறு யாரிடம் சொல்லாதே அல்லாஹுடன் பாதுகாப்பு திருடுவாயாம் என்று எங்கள் தலைவர் பெருமானார் செல்லல்லாஹு வழங்கி செல்லம் முன்னவர்கள் கெட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்த அந்த கிராமவாசிக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பினார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் அவர்கள் இந்த அமைச்சு அறிவிக்கிறார்கள் எனவே அல்லாஹின் கெட்ட கனவுகளுக்கு யாரும் இலக்கல் தொடக்கூடாது அல்லாஹின் அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு தேடிக் வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது வகை கனவு தன் உள்ளத்திலிருந்து மனிதன் காணுகின்ற மனிதன் எண்ணுகின்ற எண்ணங்கள் வெளிப்படுகிறது உதாரணமாக ஒரு மனிதன் தொழிலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த தொழில் செய்வதை போன்று கனவு காண்கிறார் ஒருவர் திருமணம் முடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் திருமணத்துக்குரிய ஏற்பாடு நடக்கிறது திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கப்பட்டிருக்கிறது திருமணத்துக்குரிய அழைப்புதெல்லாம் அங்கே அழைக்கப்பட்டு அச்சிடப்பட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மனிதன் திருமணம் நடப்பதை போல் ஒரு காட்சியை காணுவார் இது கனவு என்பது கிடையாது இது மனிதனுடைய எண்ணங்கள் கண்முடையதற்கு பின்னால் அந்த எண்ணம் அங்கே அதாவது அவர்களுக்கு கனவாக அங்கே வெளிப்படுகிறது இது ஒரு வகையான கனவு தான் எனவே சொல்லலாக அலைவசல்லம் அவர்கள் அதிசயமாக சொல்ல சொன்ன விடயம் ஒரு மனிதன் பொய்யாக நான் கனவு கண்டேன் சொல்லக்கூடாது முதலாக அனைவரும் அவர்கள் சொன்னார்கள் தன் தந்தை இல்லாத இன்னொருவரை தன் தந்தை என்று கூறுவதும் கனவில் காணாத ஒன்றை நான் கண்ணீர் என்று கூறுவதும் அதே போன்று நபித்தல்லாமோ அலைவ செல்லும் ஒரு கூறாதை செல்லல்லாமோ அலைவசம் அவர் கூறியதாக யாரெல்லாம் கூறுகின்றார்களோ சொன்னார்கள் இது மிகப்பெரிய பொய்யாகும் பொய் என்று சொல்லவில்லை சொல்லல்லாமோ அடங்கி அவர் சொன்னார்கள் இது மிகப்பெரிய பொய்யாகும் எனவே இதில் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களை எச்சரித்தார்கள் எனவேதான் அல்லாமல் நடக்கிறார்கள் எதிலே சிலர் இருக்கிறார்கள் சில விடயங்களை சாதிப்பதற்காக கனவு கண்டேன் கண்டிருக்கிறார்கள் சில மனிதர்களை பார்த்து சில விடயங்களை காலத்துக் கொள்வதற்காக அவரை பார்த்து உங்களை நான் கனவுகளை கண்டறிந்து பொறிகளை சொல்வார்களே இது இஸ்லாம் படைத்திருக்கின்ற ஒன்றாக இருக்குது எனவே இப்படியான விடயங்களை யாரும் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடாது அடுத்த கண்ணியமான அல்லாஹு நடக்கிறது அல்லாஹுக்கு வரக்கூடிய கனவு இருக்குது அது நல்ல கனவு அது செய்தானில் வரக்கூடிய கனவு இருக்குது அது கெட்ட கனவாக இருக்கும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போல சில கனவுகள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக இருக்கும் அது சுத்தத்தை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எங்களுக்கு கனவாக அது காட்டப்படும் அதே போன்ற கனிமான அல்லாஹின் நிலடியார்களே இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் பெருமான சொல்லமாக வழிவு சொல்ல மன்னவர்களை கனவிலே கண்டார் சொல்லமாக வரைவசன் அவர்களை கனவுலே கண்டால் சொல்லமாக வரைவசனம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் நிஜத்தில் என்னை கண்டதை போது என்று பெருமானார் சொல்லமாக வரைவசனம் சொன்னார் அன்பான அல்லாஹை அளவரே நினைவில் யார் என்னை கண்டாரோ கனவில் யார் என்னை கண்டாரோ நிச்சயமாக என்னை அவர் நேரில் கண்டதை போது என்று சொல்லமாக வரைவசனம் சொன்னார்கள் கனிமானவர்கள் இந்த கனவு யாருக்கு சாத்தியப்படுத்தினால் செல்லல்லாக வரைவத்தோடைய வர்ணனைகள் செல்லல்லாவின் குறிப்பு படித்தான் முகம் இப்படித்தான் செல்லல்லாவின் நடை இப்படித்தான் செல்லல்லாக வரைவத்தோடைய உரை இப்படித்தான் என்று செல்லல்லாக வரைவத்தோடைய அங்க அவயவங்களை செல்லல்லாக வரைவத்தோடைய அன்பு வைத்தவர்கள் அந்த அன்பினுடைய வழிபாடு அவரை பற்றிய விவரங்களை அறிந்திருக்கின்ற ஒருவருக்குத்தான் இந்த கனவு சாத்தியப்படும் என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே ஒரு மனிதன் செல்லல்லாக வரைவத்தவர்களை பற்றி தெரியாது தெரியாது அவருடைய முகத்தை பற்றியும் தெரியாது அவருடைய பேச்சை பற்றியும் தெரியாது அவருடைய நடையை பற்றியும் தெரியாது சொல்லலாக அனைவரும் அவர்களை கனவு கண்டதாக யாரெல்லாம் சொல்வார்களோ அது பொய்யாக இருக்கும் நகுதுமில்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே கனியமான அல்லாஹின் அவர்களே கனவில் யார் என்னை காண்கிறாரோ அவர் விழிப்புடன் என்னை கண் காண்பார் என்று சொல்லலாக அனைவரும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது முன்னார்களே பதிவு செய்யப்பட்ட வந்தார்கள் கனிமான அல்லாவின் நல்லதார்கள் இன்னும் சில மனிதர்கள் தூங்குகின்ற போது அவர்கள் தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் பிறந்து கஷ்டப்படுவார்கள் சொல்லலாம் அனைவரும் அதற்காக ஒரு வாவை கொண்டிருக்கின்றார்கள் அவுந்தி கனிமா பில்லாஹி தாமாதி மின் ஓபதிஹி வயகாபிஹி وشر عباده ومن همزات الشياطين وأن يحضرون இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் கனிமானவர்களின் துவாவுடைய கருத்தை பாருங்கள் அல்லாஹு தாலாவின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும் தண்டனையை விட்டும் அடியாரிகளின் தீங்கை விட்டும் செய்தானின் தீங்குகளை விட்டும் அவர்கள் எங்களிடம் ஆஜராகுவதை எங்களை சமூகம் அளிப்பதை விட்டு விரைவா உன்னிடம் பாதுகாப்பு பெறுகின்றேன் என்ற வாசகங்களை ஊதிக்கொண்டிருந்த போது அந்த மனிதனுக்கு ஜின் அல்லது இதர உலகத்திலே என்னென்ன விடயங்களால் தீங்குகள் ஏற்படுத்த முடியுமோ அந்த எல்லா விடயங்களிலிருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான் எனவே எவ்வாறவர்களே தூக்கத்து வராதவர்கள் தூக்கத்தில் அங்கு மீண்டும் திரண்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த துவாவை ஊதிக்கொண்டால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த துவாவுடைய வரக்கத்தால் இந்த துவாவுடைய பாதுகாப்பினால் நிச்சயமாக அவர்களுக்கு தூக்கம் வரும் எந்த எதிரான இஸ்லாத்துக்கு அதாவது இவர்களுக்கு எதிரான எந்த சூழ்ச்சிகளும் அங்கே பலிக்காது கனிமானவர்கள் அடுத்த ஒரு மனிதர் நல்ல கனவு காணுகிறார் நல்ல கனவு கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கனிமானவர்களே உண்மையில் நல்ல ஒரு கனவை காணுகிறோம் சிலர் என்ன செய்வார்கள் மண்ணைத்தான் மேலோங்கே தன்னை தலா மேலோங்கி தன்னை படைத்த அல்லாஹுவை தன்னுடைய ரப்பை மறந்து விடுவார் அப்படி எழுதக்கூடாது முதலாவதாக நல்ல கனவு கண்டால் என்னை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது நான் அல்லாஹுவை புகழ வேண்டும் அல்லா நீ இந்த கனவை எனக்கு ஏற்படுத்தினாய் இந்த கனவு நிச்சயமா எதிர்காலத்துடன் நடக்க வேண்டும் என்று ஒரு சுப செய்தியாக இருந்தால் அல்லாவிடத்திலே பிரார்த்தித்து அல்லாவை கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த கனவின் அந்த கனவை பற்றி அல்லாவிடத்திலே நாங்கள் துகா செய்ய வேண்டும் மூன்றாவது தாம் விரும்பியவருக்கு மாத்திரம் அந்த கனவை கொள்ள வேண்டும் பொறாமைக்காரர்களுக்கு அந்த கனவை சொன்னால் நல்ல கனவை சொன்னால் அவர்கள் அநியாயம் விலை கூறுவார்கள் அல்ல என்னை பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த கனவை சொன்னால் நீ எப்போ கனவு காண்பது நான் வேலை என்று என்ன செய்வார்கள் அதை பொய்ப்பித்து விடுவார்கள் அதனால் எங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு அந்த கனவை சொல்ல வேண்டும் குரானகத்திலே புரட்டி பார்க்கின்ற போது அவர் பெருமானார் சொல்லலாம் அவர்கள் ஏராளமான நல்ல கனவுகளை கண்டார்கள் இந்த கனவுகளை தன்னுடைய மனைவாக இருக்குது அன்னை பதிஜாவதி எவ்வாறு அன்ஹா அன்னை எவ்வளவு எவ்வாறு அன்ஹா போன்ற சொல்லியிருக்கிறார் என்ற செய்திகளும் அதிசயம் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல ஹதரத் இப்ராஹிம் அனை சொல்லாம் அன்னவர்கள் கண்ட கனவை கூட அவருடைய மனைவியிடத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நல்ல கனவு என்பதால் அதை இன்னொரு பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பெற்ற கனவா என்றால் அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதை அல்லாஹிடத்தில் மாத்திரம் சொல்லி முறையிட்டு அல்லாவிடத்திலே இருந்த அந்த கனவு சம்பந்தப்பட்ட விடயங்களை பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் அடுத்து கண்ணியமான அல்லாஹுவின் நிலையார்களே கெட்ட கனவு ஒன்றை ஒரு மனிதன் கண்டுவிட்டான் கெட்ட கனவொன்றை கண்டுவிட்டால் தூங்கிய திசையை முதலாவதாக நாங்கள் மாற்ற வேண்டும் எந்த பக்கத்திலே கனவை கண்டோமோ அந்த பக்கத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்று முறை இடது பக்கமாக இளைஞாக துப்ப வேண்டும் மூன்றாவதாக அதன் கருதியை விட்டும் விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் நான்காவது மொழியமாக இருந்தால் இரண்டு இரண்டு ரக்கார் ஒரு எழுத்து வந்து இரண்டு ரக்கா சுண்ண தொழுது அல்லாவிடத்தில் அந்த கனவை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அதே போன்று ஐந்தாவது கண்ணியமானவர்கள் அந்த கெட்ட கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது யாரிடத்திலும் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது யாரிடத்திலும் அந்த கனவை பற்றி சொல்லக்கூடாது நான் சொல்லுகின்ற போது சில பாதகமான விளைவுகளை அவர்கள் சொல்லி அது நடப்பதோ நடக்கவில்லையோ அந்த கனவு எதிர்காலத்தில் நடக்குமோ நடக்கவில்லையோ அதற்கு முன்னாலே இவர் உதவியது இல்லாமல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை அல்லாவிடத்தில் சொல்லி முறையீடுகள் அல்ல நிச்சயமாக கனவை என்னுடைய உள்ளத்தை விட்டும் அது நினைவில் இருப்பதை விட்டும் அதை அல்லாஹ் மறக்கடித்து விடுவார் எனவே கண்ணியமானவர்களை அல்லாவிடத்திலே முறையிடுவோம் அதே போன்று அதனுடைய விபரீதம் அதனுடைய விபரீதங்களை விட்டும் அதாவது அறிவுள்ளவர்களும் அதனுடைய விபரீதங்கள் ஏதாவது நாம் கனவு கொண்டதாக அல்ல இப்படியான கனவுகள் இருந்தால் இதனுடைய விபரீதம் என்ன என்று அறிந்தவர்களிடத்தில் தெரிய சொல்ல போனால் கனவு பற்றிய அறிவுகள் உள்ளவரிடத்திலே போய் அதை பற்றிய கேட்டு அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் அதுவல்லாமல் நான் தான் இந்த கனவை கண்டேன் இதற்கு எனக்கு விளக்கங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க முடியாததான் அல்லாஹுவின் நிலவியார்களே எனவே இப்படி நாம் கனவுடைய உதவிகளை நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தெளிவான அல்லாஹுவின் நல்லடியார்கள் சிலர் கனவிலே அதாவது நபிமாறவர்களுடைய கனவு அது வகை அது கட்டளை அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மனிதனுக்கு வரக்கூடிய கனவுகள் அது கட்டளை அதை நிறைவேற்ற தேவையில் அது கட்டங்கள் கிடையாது அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள் உதாரணமாக ஒரு மனிதர் கனவு காணுகிறார் அந்த குடும்பத்திலே இரண்டு பிள்ளைதான் இரண்டு பிள்ளைதான் தந்தை என்ன செய்கிறார் காணி அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த காணிகளை இரண்டு ஏக்கர் காணிகளை எப்படி குறிக்க வேண்டுமோ நல்ல முறையில் குறித்து கொடுத்திருக்கிறார் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு மகன் கனவு காணுகிறார் இரவு நான் கனவு கண்டேன் இந்த கனவுலே என்னுடைய தந்தை மௌத்தான கணவர் வந்து மௌத்தான என்னுடைய கதப்பன் வந்து என்னிடத்தில் சொன்னார் காணியை குறித்து எனக்கு ஒரு பெரிய பகுதியையும் எங்களுக்கு அரையக்கரையும் எனக்கு ஒன்னரையக்கரையும் அதிகமாக தருமாறு தந்தை எங்களுக்கிடையே கனவாக கனவுகளை வந்து சொல்லிவிட்டு செல்வார் என்று அந்த சகோதரன் மற்ற சகோதரத்தை சொல்லுகின்ற போது அது சட்டமாக ஆகாது அது நபிமார்களுக்கு வருகின்ற வகையில் அங்கே செய்தித்தால் குறிப்பிட மாட்டான் அதை அவர்கள் அமுல்படுத்துவார்கள் ஆனால் மனிதர்களுக்கு வரக்கூடிய அந்த கட்டளைகள் அந்த சட்டங்கள் அது சட்டங்களாக அல்ல பெரியமான அல்லாமல் அது கனவாக மாற்றமாக இருக்கும் அதை அமுல்படுத்த முடியாது அது அது நிஜத்திலே அது நியாயமா அநியாயமா என்பதை பார்த்துதான் அந்த விடயங்களை நான் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்த கனியமான அல்லாஹை நிலையார்களே அவர்கள் தன் மகனை அறுத்து பழிய கனவில் கண்டு அந்த கற்றை என்று அவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்தது அல்லாவுடைய வழி அதனால் அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் நபிமார்கள் காணக்கூடிய வழி அது அல்லாமல் வந்துடக்கூடியது அங்கே செய்தான் குறிப்பிட மாட்டான் என்ற செய்திகளும் அனைத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஹவரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் மன்னவர்கள் கனவை அல்லாஹு பொறுப்பு அல்பவானியை சொல்லுகிறான் அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் அன்னருடைய மகன் அதாவது கொஞ்சம் பிறக்கின்ற வயது வந்த போது அல்லா சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலைசலாம் இப்ராஹிம் அலைசா தன்னுடைய மகனை வளர்க்கின்ற சதுரத்துத்திரே அவர் அங்கு நீங்க ஓடி தெரியக்கூடிய அந்த பருவம் வரக்கொள்ள அல்லா சொல்லுகின்றான் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் இப்ராஹிம் அலைசலாம் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகின்றார் அருமை மகனே உங்களை அறுத்து பணியிடுமாறு நான் கனவு கண்டேன் என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று தன்னுடைய மகனிடத்திலே அபிப்பிராயத்தை கேட்கிறார் அந்த அருமை மகனோ சொல்லுகின்றார் என் அருமை தந்தையே தாய் அவர் தந்தாவது தந்தையும் மகனும் பேசிக் கொள்கின்ற அழகான முறையை பாருங்கள் அழகிய ஒரு பாணியை அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என் அருமை மன்னனே உங்களை அறுத்து படியுமாறு கனவு கண்டேன் அந்த மகன் பேசுகிறார் என் அருமை தந்தையே அல்லாஹுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய கட்டளை தான் உங்களுக்கு வந்திருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக பொறுமையாளைய பட்டியலில் என்னை கண்டு கொள்வீர்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அலைசால்தார் அவருடைய மகன் சொல்லுகின்ற போது அந்த கனவை அங்கே அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இன்ன கதாலிக்க நிச்சயமாக நாங்கள் நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்பதாக அல்லா பத்து அனுபவான சொல்கிறான் அவர் அறுக்கின்றார்கள் அறுபடவில்லை அல்லாஹாலா துவர்க்கத்தில் இருந்து ஒரு அழகான ஒரு ஆட்சியை கொடுத்து அங்கே அவர்கள் குர்பான் செய்கின்றார்கள் அதன் வெளிப்பாடுதான் இங்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அச்சுடைய அந்த பெருநாளின் போது ஈகை பெருநாளின் போது சியான பெருநாளின் போது ஈகை அல்ல சியான பெருநாளின் போது அல்லஹா ஈது அல்லஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளிலே மிக முக்கியமான விவாதம் கருத்தம் ஒன்று அந்த உதவியாகவும் இபாதம் அந்த விவாதத்தை கொண்டோம் எனவே அதான் அல்லாஹும் நல்கியாதே அல்லத் இப்ராஹிம் அலைத்துலாத்து வசலாம் அவர்கள் அந்த கனவை வாழ்க்கையிலே உண்மைப்படுத்தினார்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நிச்சயமாக நல்ல விடயங்கள் செய்வதிலே முன்னுக்கு நிற்க வேண்டும் வாயால் மாத்திரம் வாக்குறுதிகள் கொடுப்பதல்ல நானும் இந்த நல்ல விடயங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வாழ்க்கையை நிதர்சனமாக அதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வோம் எனவே அல்லாஹுவை நிலையார்களே அதே போல கனவு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நான் எடுத்து வைத்தேன் இந்த விடயங்களை வாழ்க்கையிலே அமல்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமான அல்லாஹ் இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான விடயங்கள் தேவைப்படுகின்ற உலமாக்களை அணுகி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாறு எனது வாழ்விலே நல்ல கனவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக இரத்த கனவுகளை விட்டும் அவனுடைய கெடுதிகளை விட்டும் அதை ஏற்படுவதை விட்டும் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துடுவாயாக யாவா நல்ல விடயம் இந்த உலகத்திலே நடக்க நீயே எங்களுக்கு அனுகூலம் பெறுவாயாக அல்லா நாங்கள் செய்யக்கூடிய நலவுகளை நாளைய நாளை என்னுடைய மீதாரத்தை தந்து விடுவாயாக யாவா நாளைய நாளை நல்லோடு குலோமிகளை சேர்த்து வைப்பாயாக யா நல்லோடு சேர்த்து வைப்பாயாக நாளை கயாமத்துடைய நாளையிலே சொல்லலாக வழங்கி வந்தனுடைய கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைத்து நசீவாக்குவாயாக யாவா பரிசைக்கு போட்டிருக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு சிறந்த பெருமையை கொடுத்துருவாயாக பரிசைகள் கஷ்டமாமல் அவர்களுக்குரிய இலகான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக யாவா அந்த மாணவ மாணவிகளை எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக தலைவீராக சமூகத்துக்கு பொருத்தமான நல்லொழுக்கம் உள்ள பிரதிகளாக ஆக்கி தருவாயாக நல்ல விஷயத்தை நல்ல முடிவை கொடுத்துருவாயாக ஓரிடங்களிலே ஆபத்துகள் ஏற்படாமல் பாதுகாத்துவாயா யா அல்லா பத்திரிகை போது அந்த தான் இருக்கின்ற போது உள்ளத்திருக்கின்ற பயன்களை விட்டு அவர்களை அமைச்சிடுவாயாக யாவா தைரியத்தை கொடுத்துருவாயாக அவர்களுக்காக கஷ்டப்படக்கூடிய அந்த பெற்றோர்களை சமூகித்துக் கொள்வாயாக அந்த பெற்றோர் செய்யக்கூடிய தியாகங்களை சமூகித்துக் பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவுக்கும் பகரமாக நாளைய வறுமையினால் அவர்களுக்கு அதிகமான கூலியை கொடுத்துருவாயாக இந்த துவாவை தனித்தனி விருப்பை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக ஆமி ஆமி வகாசிரதம்